திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் சிவபுரம் நாடு சோழ நாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் புவம்பள்ளி கண்ணல் புன்னல் புவி கல்லையூரை மனை திரிகுணமர் நேற்றி திவமலி தரு சுரல் முதலியர் திகழ் தரு உயிரவை அவை தம பவபலி தொழிலது இணை போட்டு பதுமனன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைப்பவர் செழு நில இனில் நீலை பெறுவரே மலை பல்ல வளர்த்தரு புவியீடை மறைத்தரு வழிமல்லி மன்னிதர்கள் நிலைமல்லி சுரர் முதல் உலகுகள் நிலை பெரு வகை நீனை ஓடு மீகும் அலைகடல் நடு அறிது இளமரறியுரோ வியல் பரநூரை பகதி சிலை மலி மலிமதில் சிவ புறம் நீண்டை நினைபவர் தீரு மகளோடு திகழ்வரே பழுதில் கடல் பூ உடை தழுவியபடி முதல்லிய புலகுகள் மகளே குழுவிய சூரர் பிறர் மனிதர்கள் குலமலே தருமுயிரவையவை முழுவதும் அழிவகை நினைவோடு முதலுருவியல் பெற நுரை பகதீம் செழுமணியணி சிவ புறநகர் தொழுமவர் புகழ்மிகு உலகிலே நரைமல்லி தருமள்ளரோடு மூக்கை நகுமல்லர் புகைமிகு வளரோழி நிறைப்பூனல் கொடு தன்னை நினைவோடு நீயதமோ வழிபடும் அடியவர் குறைவில பதமனை தர அருள் குணமுடை இறையூரைவனபதி சிறை பூனலமர் சிவன் புறமது நினைபவர் ஜெயமகள் தலைவரே சினபலிய ரூபகை மிகு பொறி சீதை தரு வகை வழி நிரபிய மனநுணர் போட்டு மல்லர் மிசைகேழு தரு பொருள் நியதமும் உணர்பவர் தனதேழிலுருவது கொடு அடைத்த கூபர நுரைவது நகர்மதில் கனமருவிய சிவ புறம் நினைப்பவர் கொல்லை மகள் தர நிகழ்வரே சுருதிகள் பல நல்ல முதல் கல்லை தூகளரு வகைப்பயில் ஓடு மீகு உருவிய உலகவை புகழ்தர வழியோழு குமையூறு பொறியோழி அறுதப முயல்பவர் தனதடியடைவகை இணையர பகதி திருவள்ளர் சிவபுரம் நினைப்பவர் தீகள் குலன் நில நீட்டை நிகழுமே கதமிகு கருபுரு ஒடுபு கிரீட்டவட்ட வரை கண்ண கண்ண வேண மதமிகு நெடுமுக நமர்பள்ளை மதித்தி கழையிற தன்னுதி மீசை இதமர் புவியது நிருபிய எழிலறி வழிபட அருள் செய்கித பதமுடையவனமர் சிவபுரம் நினைபவர் நிலபுபவர் படியிலே அசைபூரு தபமுயல் அருளினில் வருவலி கோட்டோ சீஹிபன் இசை கையிலையை எழு தருவகை இருபது கரபாவை நிறுவிய நிசிஷரன் முடியுடை தரவோரு வீரல் பண்ணி கொழுமபருரை பகதி திசைமலி சிவபுரம் நினைபவர் செழு நீன நீனில் நீகழ்வுடையரே அடமலி படையறி அயனோடும் அறிவறிய தொரழல் மல்லித்தர சுடரூரு போட்டு நீங்கள் தரவர் புயரு போட்டு துதியது செய்யவே தேர் விடமலி கள்ளனுதலமர்கண துடையூரு வெளிப்படுமவனகர் திடமலி பொழிலெழில் சிவபுரம் நினைபவர் வழிபூவி திகழோமே குணமறிவுகள் நிலை இல பொருளுரை மறு விய பொருள்களும் மீகில திணவேனும் அப்பருட்டு செதுமதி மிகு சமணருமல்லி தமது கை உணலுடையவருணர் வருபரனுரை தரு பதியுலகினில் நல்ல கணமருவிய சிவ புறம் நினைபவரெழில் துருபுடையவர்களே திகழ்சிவ புறநகர் மருவிய சிவனடி இணை பண்ணி சிறப்புற நகரீரை தமிழ் வீர கனதூரை நல்ல மல்லி ஒரு பதும் நவில்பவர் நிகழ்குல்ல நில நிறை திருபூரு நீகரில்ல கொடைமீக ஜய மகள் புகழ் பூவி பள்ளர் வழி அடிமையின் மிகை புணர் தரநலம் மிகுவரே சுவாமி சிவபுரீஸ்வரர் அம்பாள் ஆர்யாம்பாள் திருச்சிற்றம்பலம்